பகவான் பார்த்தார் சுவாமி நானும் கூடுவேன் நாளா எங்களை எல்லாம் நீர்தான் காப்பாற்றணும் போன்னு தர்மபுத்திர போய் கெஞ்சினார் பகவான் ச பகவான் சத்தியத்துக்கு மேலே அமிர்தம் சிறந்தது சில சமயத்தில் அவன் பொய் சொல்றதே சில சமயத்துல சிறந்ததாயிடும் அகிருத்தம் ஜீவிதே உயிருக்காக பொய் சொல்லலாம் அகிருத்தம் ஜீவிதே உயிருக்காக பொய் சொன்னா பொய் சொன்ன தோஷம் வராது ஏன்னா எல்லாத்துக்கும் மேல உயிர் சத்தியம் நிஜம் அது அதனால பாதகம் இல்லையே நம்ம உயிரெல்லாம் போயிடும் நம்ம நகா நகான்னு தனியும் செஞ்சுனா சுவாமி என்ன இந்திரோனர் கொண்டு விடுவருங்கிறார் சுவாமி சொன்னாதான் தர்மபுத்தர் கொஞ்சம் பஷ்டாதாபமும் பகவான் போடுவாங்க அதுக்கா சுவாமி தன்னையும் சேர்த்துக்கிறார் எனக்கு என் குடும்பமும் போடும் உம்மாலேங்கிறார் தர்மபுத்தரை பார்த்து அவரை கொண்டு இப்படி கொண்டு புண்ணிய புருஷன் தர்மபுத்தர் தர்மபுத்தர் அப்பவும் பேசாம இருக்காங்க அவன் எத்தனை சொன்னாலும் சில அழுத்தமா இருப்பார் அது மாதிரி சுவாமி பேசாமல் சுவாமி சொல்லியும் தர்மபுத்தர் பேசாமல் இருந்தார் உடனே பீமன் பார்த்தா என்ன உங்களுக்கு பகவான் சொல்றது புரியலையா இனிமே பகவானுக்கு மேல உலகத்துல உண்டா சுவாமி சமத்தை நீங்க கேட்காம இருக்கலாமா இப்படி புடிச்சுக்கிறாங்க சத்தியம் சத்வம் கோவிந்த வாக்கியானி நம்ம குடும்பத்துக்கு ஏன் வரணும்னு பேசுறார் சுவாமி அந்த பேச்சை நீங்க பெருமைப்படுத்தணும் பண்ண வேண்டாம் நிஹதம் சம்சே ராஜன் சாரத்வதி சுதம் ராஜன் சாரத்வதி சுதம் நீங்க வேற ஒண்ணும் நீங்க இப்ப இப்ப என்னங்கிறா ராஜன் சாரத்வதி சுதம் நீங்க பொய் சொல்ல வேண்டாம் இதை சொல்லுங்களேங்கிறா என்ன அழகு பாருங்க ராஜன் சாரத்வதி சுதம் நீங்க இப்படி சொல்லிவிட்டேடையானா சண்டை போட மாட்டார் துரோணர் சத்யவாதி உலகங்கள்லாம் நீங்கள் சத்தியவாக்கு சத்தியவாக்குன்னு சொல்றது அதனால துரோணர்கள் நம்பி இருக்கார் என்னமோ நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது ஒரு பொய் சொல்லுங்க நீங்க சத்யவாதி லோகேஸ்மின் அதனால நீங்க சொல்லும் கொள்ளலாம் பீமனும் அவர் தலையில இழுத்து பொய் சொன்னார்னா வியாசன் அவருக்கு நிஜமா பொய் சொல்ல இஷ்டம் அவர் தலையில அப்படி எழுதியிருக்கு பாரதத்துல அவரை பத்தியும் நல்ல மகா புண்ணியாத்மான்னு இத்தனை நாளா சொல்லிக்கிட்டு அவரும் பொய் சொன்னாரோ சொல்லணும் நான் கதை சொல்லும் போது பாவித்வாச்ச மகாராஜ वक्तुम् समुपचक्रम् கத்தும் சமுபசக்கிரமே முள்ள அப்படி பொய் சொல்ல ஆரம்பிச்சாராம் தயங்கி தயங்கி சொன்னாராம் இஷ்டம் இல்லாம வக்தும் சமுபசக்கிரமே समतथ्य भजे मग्नः அப்படி இருந்தாள் சமசத்யபயே மக்ரஹ जये सक्तो युधिष्ठिरः ஜயே சக்தோ யுதிஷ்டிர ஜயோ சக்தே யுதிஷ்டிரமாஹதி பொய்யான பொய் சொல்வதில் பயம் அந்த பயத்துல மொழி கிடக்காரான் தர்மபுத்திரன் அவரே குழந்தைகள்லாம் போடுவோம் அர்ஜுனன் போடுவோம் பீமன் போடுவோம் நகுலம் போடுவோம் ஐயா சாதகம் போடுவோம் குந்தி அழுதுட்டு சுவாமி சொல்லி தயார் பண்ணி அவர் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இல்ல நீ பொய் சொல்ல வேண்டாம் நிஜமே சொல்லும் அஸ்வத்தாமான்னு ஒரு யானையை கொண்டிருக்கான் ஆயினால் நீ அஸ்வத்தாமா ஹதான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மூச்சு பிச்சு விட்டு நாக்கு அப்படி ஒழிச்சு விட்டு சித்தக்கெல்லாம் குஞ்சரகான்னு சொல்லும் யானைன்னு சொல்லும் குஞ்சரகனா யானைன்னு அர்த்தம் சொல்லுங்க அவர் பார்த்தார் நான் முதல்லதான் குஞ்சரகாமே அப்புறம் நான் அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரைக்கு நாமா தசியம் என்னெல்லாம் சொன்னார் அதெல்லாம் பிராது இதுன்னு தயார் பண்ணி அவரே சித்த விட்டு சொல்லணும்னா அஸ்வத்தாமா ஹதான்னு கொஞ்சம் விட்டு விட்டு மூச்சு விட்டு சொல்லணும் அப்புறம் குஞ்சரகான்னு அவர் மாட்டேன்னா சரி நான் பாத்துக்கிறேன் நீ சொல்லுங்க சுவாமி அதுக்கு ஒரு ஒய் பண்ணிவிட்டார்ல அவன் அஸ்வத்தாமா ஹதான்னு குஞ்சரஹான்னு கத்த ஆரம்பிச்சான் எல்லாரையும் கும்பு வாத்தியம் கும்பு வாத்தியங்கள்லாம் அந்த குஞ்சரஹா சொல்ற போது கத்த சொல்லிவிட்டார் காதல விழாம எல்லாம் பகவான் காரியம் இந்த பாரத யுத்தத்துல சுவாமி இத்தனை காரியம் பண்ணலாம் இந்த கேஸ் ஜெயிச்சிருக்காது ശബ്ദമുച്ചൈശ്ചകാര അശ്വത്ഥാമാഹതാൻ യവഞ്ചി കത്തിനാറാം ധർമ്മപുത്രൻ അവ്യക്തമബ്രവീദ്രാജൻ அப்புறம் குஞ்சராகனு கொஞ்சம் உள்ளவும் சொன்னாரா வரும் இது காதல விழுந்து விட போறதுன்னு வாத்தியம் கட்சிகள்லாம் வாசிக்க சொல்லி காதல விழாமலும் பண்ணாரா பகவான் அவர் அங்க என்னாச்சுன்னு சொல்லல இவர் தர்மபுத்தர் இப்படி பொய் சொன்னாரே என்ன ஆச்சுன்னா அவர் ஜென்மாவில பொய்யே சொல்லலையா இந்த பதினஞ்சு நாளாய் தர்மபுத்தருடைய தேர் சக்கடையோ குதிரையோ பூமியில படலையா என்ன அவர் திவ்ய பாவத்தை அடைஞ்சவர் புண்ணியாத்மா அவருடைய தேர் பூமியில படாமலே போயிட்டு குதிரை இல்ல நாலு குதிரையும் அதை பார்க்க ஏராளமான கூட்டமா முதலாளி எல்லாம் வந்து பார்க்கலாம் ஆஹா என்ன தர்மம் என்ன தர்மம் அதனால தத்தோ தர்மம் தத்தோ ஜெயா எங்கு தர்மம் இருக்கோ அங்கதான் ஜெயம் சமுத்திரத்துடைய தேர் பூமியில் படலையே குதிரை கீழே கால் வைக்கலையே என்ன புண்ணியாத்மா என்ன சர்ம தார்மிகன்னு சொல்லிட்டு இருந்தாள் இப்படி ஒரு பொய் துரோணாச்சாரிய இடத்துல சொன்ன உடனே குதிரை தேர் எல்லாம் மண்ணுக்குள்ள பதிவு கீழே இறங்கி விடுத்தான் உடனே பூர்வம் பூர்வம் சதுரங்குளமுச்சிரிதா நாலங்குளம் ഭൂമിക്ക് മേൽ സഞ്ചരിക്കുന്നത് നാം ഭൂസ്പർശമില്ലാമൽ അവരുടെ കുതിരകളെല്ലാം ഭൂമിയിലെ കാൽ വെച്ച് നടക്കാറും ചുട്ടാം அவ என்னமோ அவன் நான் என்னமோ போய் சொல்லிவிட்டோம் இன்னைக்கு நினைச்சுக்கலாம் அஞ்சன்னைக்கு போய் சொன்னன்னைக்கெல்லாம் என்னமோ வரங்கிறது இவனுக்கு தெரியல என்ன அவன் அது எதை போல நாள் மீனுக்கு தெரியாதான் கோட நாள்ல ஜலம் இறங்குறது இந்த ஓடையில இந்த வாய்க்கால்ல வாய்க்கால்ல ஜலம் ஓட்டம் நின்று போயிடும் அப்படி தோங்கி இருக்கும் அதுக்குள்ள மீன் இருக்கும் அது என்ன பண்ணும் ஒரு ஒரு நாள் இந்த சித்திர மாச வெயில ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு கீழே இறங்கிட்டு இருக்கும் ஜலம் அது ஜலம் இறங்கினதே அதுக்கு தெரியாதான் உள்ள விளையாடிட்டு இருக்குமா பத்னி புத்திராதிகளோட அப்படி ஒரு ஷான் ஜலமான உடனே உள்ள இருக்கிற மீன் மூக்க தெரியும் அந்த வலையனுக்கு மீன் பிடிக்கிறவனுக்கு அங்கேருந்து வருவோம் ஒரு வலையை போட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் சாம்பார் போவான் அத்தனை எடுத்துட்டு போய் அது மாதிரி இப்படியே ஆயுசு போறது தெரியாம இவன் சொல்லிட்டு இருக்கிற பொய் பித்தலாட்டங்கள்லாம் புரியாம அவன் சொல்லிட்டே போய் போக்கிட்டே இருப்பான அவன் இப்படியே காலம் தள்ளி பண்ணாம நினைச்சுன்னு பொட்டு அங்கேருந்து வலையை போட்டு கொண்டு போடுவான் எமன் தெரிஞ்சுட்டியாள் கொண்டு போடுவாள் சமபுத்தர் ஆ புண்ணிய புருஷனாகினால அது வழிந்து அவர் ஜென்மாவில பொய்யே சொன்னது இல்லையா என்ன ஆச்சரியம்ங்கிறாள் எல்லாம் தொட்டுடுதான் கீழே யுதிஷ்டிராத்து தத்வாக்கியம் யுதிஷ்டிராத்து தத்வாக்கியம் துரோணோ மகாரதா மகாத்மாவான புண்ணியபுருஷன் துரோணர் பிரம்மபுத்திரர் வாக்குனால அஸ்வத்தாமா ஹதான்னு சொன்னாலாம் அப்படி நிஜமா இருக்குமான்னு சந்தேகப்படவே இல்லையா அவன் பொய் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காள் அத்தனை நம்பிவிட்டாள் இதன் விஸ்வாசம் விஸ்வாசம் அவன் நம்பினவன் அதை வந்து அந்த நம்பிக்கையை கெடுக்கிறது வந்து அதுதான் தப்பு நம்பிவிட்டால் பொய் சொல்ல மாட்டார்னே நம்பி இருந்தார் அந்த நம்பிக்கையுடன் என்ன பண்ணினார் துரோணர் நாள் அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார் நிச்சயமா அஸ்வத்தாமா போயிருப்பல்ல தீர்மானம் பண்ணினாராம் நிராசோ ஜீவிதே பவதி குழந்தை போயிட்டான் அஸ்வத்தாமானது இந்தவே புள்ள இல்லாமல் நாம் இருந்து என்ன பிரயோஜனம் நீ தன்னுடைய உயிரில் அவருக்கு ஆசை போயிடுதான் துரோணாச்சாரியருக்கு ஒண்ணு மட்டும் வருத்தப்பட்டானா ஆஹா குழந்தையும் போயிட்டான் பாண்டவர்களுக்கு ரொம்ப தொந்தரவை நான் கொடுத்துட்டேனேன்னு வருத்தப்பட்டாளா யார போது துரோணர் ஆகஸ்கிருதமிவா எப்படி இருப்பான்னு காட்டலார் வியாசர் அவன் உத்தமாள் எப்படி இருக்குங்கிறாள் ஆஜஸ்கிருதமிவாத்மானம் பாண்டவானாம் பாண்டவானாம் மகாத்மானாம் மகாத்மாக்களான பாண்டவாளுடைய குழந்தை அர்ஜுனன் இவ கொண்டேனா அதனாலதான் இப்படி வந்துருந்தோ அவன் நிரபராதிகளாச்சே புண்ணிய புருஷாளாச்சே அவள் மனம் தவிக்க முடியாது அபிமன்யுவன் ஆள் சேர்த்துருந்து கொன்னேனே அதனால குழந்தை அஸ்வத்தாமாவை கொண்டு விட்டாள் போல இருக்கு நினைச்சாளா அபிமன்யு கொன்ன பாபம் தான் அஸ்வத்தாமா கொல்லாமல் கொண்டு போட்டான்னு துக்கத்தை இவர் அனுபவிச்சாராமே அவன் இருந்தா என்ன போனா என்ன இவர் அனுபவிக்க வேண்டிய துக்கம் அனுபவிச்சுட்டா போன என்ன அதனால அவன் இருந்து அனுபவிச்சான்னா இல்லாம அனுபவிச்சான்னா துக்கம் வந்துட்டு அவருக்கு பாஸ் பண்ணா என்ன பாஸ் பண்ணாதவனா என்ன உத்தியோகம் கிடைச்சப்படுறதுன்னா அது மாதிரி துரோணர் கடைசியில அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டாரு அஸ்வத்தாமா சத்தா என்ன சாதவனா என்ன அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டார் ஆகஸ்கிருதமிவாத்மானம் பாண்டவானாம் மகாத்மனாம் ரிஷிவாக்கியே நமன்வானே நமன்வான நிகதம் சுகம் மகர்ஷி சொன்ன வாக்கியத்தையும் கேட்டாளாம் மகர்ஷி எல்லாம் சொன்னாலாம் போர் யுத்தம் இவன் எங்களுக்கு நீ யுத்தம் பண்றேன் ரொம்ப பேர்ல கொண்டுட்டேன் நிரபராதிகளை எல்லாம் என்று ஒரு ரிஷிகள் சொன்னார் தர்மபுத்திரவர் அஸ்வத்தாமா பூட்டான்னு சொல்லிட்டாள் அதனால அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இனிமே நான் என்ன காரியம் பண்ணி என்ன தீர்மானம் பண்ணி உடனே என்ன பண்ணினான் சண்டை போட முடியலையா துரோணனாலே என்னமோ நாட போய் இழுக்க போறாரா கை சாப்பிட மாட்டேன் துக்கம் துக்கத்துல ஒண்ணும் புரியாது இல்லை நான் கட்ட முடியல அம்பராத்தூணிலிருந்து பானம் எடுக்க முடியல இதே துரோணர் பதினாறு வயசு யுவாவா அரை மணிக்கு முன்னாடி யுத்தம் பண்ணிருக்காள் யசாபூர்வம் அறிந்தமாக சற்று முன்பு எப்படி யுத்தம் பண்ணினாலோ அது மாதிரி பானங்களை எடுக்கவோ தான் பூட்டவோ முடியலையாம் துரோணாச்சாரியருக்கு பாஞ்சால்ய மரிமர்தானா அவங்களே சண்டை போட்டாராம் ஆனாலும் சண்டை போட்டாலும் உடல்ல போகுது அவன் எத்தனை அவருக்கு பலம் போட்டா கூட அந்த வீரியம் போகாதுன்னு நல்லா சமைச்சுட்டு இருந்த அம்மாக்கு கண்ணு தெரியாம இருக்கட்டும் கழுவியா போட்டோம் அந்த சாம்பார் அப்படித்தான் வாசிக்கும் அந்த கறி என்னத்தான் இருக்கும் அது அப்படியே தான் சமைச்சு சமைச்சு வழக்கம்னு அப்படியே தெரியாம உப்பு போட்டா கூட கடக்கா விழுந்தே அது சரியா இருக்கும் அது அது மாதிரி அவர் யுத்தம் பண்ணி பண்ணி பண்ணி அவருக்கு அபியாசம் அதனால இத்தனை சோகத்திலையும் கையெல்லாம் தழசகத்து பிரஜையெல்லாம் அவருக்கு மாறி போய் அப்படி இருந்தா கூட யுத்தத்துல என்ன பண்ணிவிட்டாராம் துருபதனை தேர் இல்லாம கீழே சொல்லிவிட்டாராம் துருபத துருபதனை துருபதங்கிறவன் பாண்டவாளுடைய மாமனார் அவரை தேரெல்லாம் உடைச்சி அவரை கீழே நிற்க முடியாது பண்ணிவிட்டாள் உடனே பீமன் பார்த்தா அவன் இருந்து ஓடி வந்தான் தேரை கொண்டு அப்படியே பட்டு தூக்கி தன் தேர்ல உட்காந்து கழவரை திருபதனை துருபதனை பாஞ்சால்யமரிமர்தன உடனே பீமன் பார்த்தான் திருஷ்டஜும்னன் இருக்கான் கூட திருஷ்டஜும்னோ துரோணமுர்த்திகுன்னாள் துரோணரை கொள்வதற்காகவே துருபதன் ஒரு பிள்ளை வேண்டும் வேண்டும்னு அக்னியில ஹோமம் பண்ணினா அந்த அக்னி குண்டத்திலேருந்து வந்தவன் திருஷ்டஜும்னன் துரோணரை கொல்ல அவனை கூப்பிட்டு பீமன் தயார் பண்றான் நீஹா வந்து துரோணரை கொல்லாகணும் அதுக்காகவே நீ பிறந்திருக்காய் உலக பிரசித்தி மத்வதன்யாரியம் யோத்துமுத்சகத்தே புமா ஒருத்தரும் சண்டை போட முடியாது நீதான் போடணும்னு திருஷ்டத்யுமன சொன்னாராம் பீமன் திருஷ்டத்யுமனுடைய வில்ல அறுத்தாளா திருஷ்டத்யுமன் சண்டை போட்டான் துரோணாச்சாரியர் துரோணாச்சாரியர் திருஷ்டத்யுமனுக்கு பயப்படுகிறார் அவனுடைய வில்ல அறுத்தார் அவன் மேல கொட்டினாளாம் பாடங்களை இவன் கையில வில்லு இருந்தாலும் அவன் திருடஜுமனம் துரோணாச்சாரியர் மேல பாடங்களை போடலாம் பரம கோபம் வந்துருச்சு இவனுடைய வில்லு அடிச்ச உடனே என்ன மணினான் பீமன்னார் திடீர்னு கீழே குதிச்சார் பீமன் காரியம் செஞ்சாமையான எதை ஒண்ணு செய்வன் சில கோபிஷ்டம் எதை ஒண்ணு பண்ணும் பாருங்க அது மாதிரி கீழே குதிச்சாலும் இருந்து தேர்ந்து தத்தோ பீமோ திருடக்ரோத என்ன பண்ணால் கீழே குதிச்சு ஓடி போய் ரெண்டு கையினாலையும் துரோணாச்சாரியனுடைய தேர அப்படியே கட்டி தூக்க ஆரம்பிச்சுட்டானா சில குழந்தைய உப்பு தூக்குவோம் பாருங்க சில அப்படியே கட்டி ஆட்டு ஆட்டுக்குட்டி தூக்குறேன்னு அது மாதிரி துரோணருடைய தேரையே தூக்க ஆரம்பிச்சு தே அப்படியே தூக்கி தள்ளிப்படுறேன் சமுத்திரத்திலே விட்டானா ருகுணஸ்யாசிஷ்ய வைரதம் தம் ரதம் என்ன பண்ணினான் உள்ள சொன்னானா துரோணாச்சாரியனே ശനകൈരിവരാജേന്ദ്ര ദ്രോണം ദ്രോണം വചനമബ്രവീതി ദ്രോണരെ പാത്ത് മെല്ലെ മെല്ലെ ചൊന്നാനാം ഭീമൻ പ്രത്യാർ കാതിലെ വിഴാമേ യുദ്ധേരം എന്ന ചൊന്നാൻ ഭീമൻ എന്നാ അവർ ആചാര്യം அவனிடத்துல இவனுக்கு பக்தி உண்டு ஆனாலும் காரியமாகணும் அவர் பண்ற காரியத்தை பார்த்தாலோ அவர் யுத்தம் பண்ணினா இவா ஜெயிக்க முடியாதுன்னு தோணி போச்சு அதுக்காக என்ன பண்ணிட்டா பரத்தியாருக்கும் தான் ஆச்சாரியரை போய் தூஷிச்சது தெரியப்படாது வியாசருக்கு திவ்யஜானம் இருக்கு அவர் தெரிஞ்சு விட்டார் சஞ்சயனுக்கு வியாச பிரசாதத்தினால திவ்யஜானம் இருக்கு அவரும் தெரிஞ்சு வேற ஒத்துக்கும் தெரியாது மெல்ல மெல்ல போய் விஷானாம் சனகைரிவராஜேந்திர பிராமண ஜாதியில பிறந்து தன் ஜாதி தர்மத்தை விட்டு இப்படி வந்து இந்த வில்வித்தையை கத்துக்காத போனா சத்திரி ஜாதி அழியுமா உலகத்துல காரியத்தை பார்க்காம நீ பிராமணன் யாரும் யஜ்யம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படி இல்லாம என்னத்துக்கும் விற்பியில சந்தோஷம் இல்லாமல் இப்படி அந்நியமா க்ஷத்திர தர்மத்தை வந்து விதர்மத்தை நீர் வந்து அவரா அவலம்பிச்சீர்னு காட்டானாம் பீமன் பிராமணன் இப்படி பண்ணாத அஹிம்சாம் சர்வூதேஷு தர்மம் ஜாயஸ்தரம் ஜாயஸ்தரம் இது மகான்கள்ல அந்த தர்மம் மோட்ச தர்மம் என்று சொல்றாள் தெரியுமா அஹிம்சை சொல்றாள் அவன் சர்வபூதங்களிடத்திலையும் அஹிம்சை இருக்கணும் அவன் நான் பத்னி ஹிம்சை பண்றதுல அடிக்கிறது இல்லைன்னாக்க பத்னி அடிச்சு பார்த்தேன்னா தெரியும் அஹிம்சாம் சர்வபூதேஷு தர்மம் ஜாயஸ்தரம் இது அஹிம்சை சிறந்த தர்மமாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு யார் அஹிம்சை பண்ணக்கூடாது நீ சர்வபூத்தேஷு ஒரு ஈ எறும்ப கூட சன்னியாசிகள் கொல்ல மாட்டாள் பெருக்காதேம்பாள் எதிகள் அவன் நான் உட்கார இடத்த பெருக்காதே அது மாட்டுக்கு எரும்பு போடுது பெருக்கினா எத்தனை எறும்பு போடுறது அவன் அப்படி பெருக்கி கிருக்கி உட்கார்ற இடத்துல சன்னியாசி இருந்தா அறியா விஷயம் பண்ண சொல்லி அந்த அனுப்பி சாப்பிடுவாங்க அந்த பஞ்சசூராசன் அர்த்தம் பஞ்சமாக யஜ்யம் கரிஷேன்னு அஞ்சு விதமான கொலை நித்தியம் பண்ணிவிட்டு ஊத்தனும் சாப்பிட்றானா அவன் அவியில் வச்சு அரைக்கிறது ஜலத்தை வச்சு காத்து காய்ச்சறது வெண்டைக்காயை நறுக்கிறது அரிசியை வந்து பக்குவம் பண்றது இந்த வெண்டைக்காயை விட்டுருந்தேனா செடியில அதுல எத்தனை விரை இருக்கு இருபத்தஞ்சு விரை இருக்கும் ஒரு காயில அந்த இருபத்தஞ்சு செடி கிளம்பி ஒரு ஒரு செடியிலே ஐம்பது காய் ஆகிக்கும் எத்தனை ஜீவன் உண்டாரத்தை கொடுத்து நிச்சயம் சாப்பிட்றான் அதனால அஹிம்சாம் சர்வபூதேஷு धर्मम् व्यायस्तरम् तस्य च ब्राह्मणो तस्य च ब्राह्मणो मूलम् हिंसக்கு மூலம் பிராமணனாக்கம் இந்த தர்மத்தை உலகத்துக்கு நடத்தி காட்ட வேண்டிய எதி தர்மத்தை காட்ட வேண்டியும் பிராமணன் தஸ்ய பிராமணோ மூலம் பிரம்மவித்தமன் நல்ல பிரம்மவித்தரீர் பிரம்மத்தை உள்ள பார்த்தவன் உமக்கு என்னத்துக்கு இந்த சண்டை குசல்லாம் ஜனத்துக்கு இப்படி வந்து நீ வந்து அக்காரியம் பண்றீர் துரோணரை பேசினதுக்கு பலன் இவனுக்கு பின்னாடி கிடைக்க போறது இல்லை அவன் தர்மபுத்தர் சொல்றாரு கஷ்டம் வந்த போது ஒரு நாளைக்கு அழறான் இது அன்னைக்கு அவர விஷயம் ஆச்சாரியனே நான் அவசியம் ஆறு தெரியும்னால் எனக்கு தெரியாமல் சித்திரகுப்தனுக்கு தெரியாதா இதானீம் திஷ்ட துர்புத்தே நமே ஜீவன் நமே ஜீவன் விமோட்ச ஒன்னும் உயிரோடலாம் விட போறதில்லை நானாம் பீமன் துரோணாச்சாரியரை பேசிண்டு அவரை கடுமையா சொல்லிட்டு எந்த புள்ளைக்கு சுத்தி சேர்த்து வைக்கணும் நீ சண்டை போட்டு அந்த எவனுக்காக நீ உயிரோட இருக்கியோ சகாத்திய பதிதேதே கேட்கவும் கேட்டியே தர்மபுத்திரே அவர் சொன்னாரே அது சொன்னத்தை காதால கேட்டுவிட்டு மறுபடியும் யுத்தம் பண்றியே தர்மராஜஸ்ய தத்வாக்கியம் நாபிசங்கி சுமர்ஹசி தர்மபுத்திரன் போய் சொல்லுவா அவர் வார்த்தையை நீ சந்தேகப்படலாமா என்று இப்படி பீமன் அதை ருஜு மாதிரி மறுபடியும் திருப்பி திருப்பி சொன்னார் அவரே வந்து பிரம்மபுத்தர் பொய் சொல்ல மாட்டான்னு நினைச்சுட்டு இருக்கார் ஆனாலும் திருப்பி திருப்பி சொன்ன உடனே அது பொய்யா இருந்தா கூட நிஜமா தோணும்னே ஆட்டை ஒருத்தன் தோல்ல தூக்கிட்டு போனா ஒரு மூட்டைய ரோட்ல காலிகளா மூணு நாலு பயங்களா இருந்தா ஒரு மத முதல்ல ஒருத்தன் உட்காந்துன்னா பாக்கி மூணு பேர்களையும் அண்ணன் ஒரு மயில் கந்தனை ஒருத்தன் உட்காருவோம் அதுக்கு அண்ணன் ஒரு மயில் கந்தனை உட்காருவோம்ப்பா நாலு மயிலும் நாலு மயில் உள்ள மதன உட்காந்துனா மூட்டை தூக்கின்னு போறவனை கூப்பிட்டா ஓய் என்னதுன்னா ஆட்டை தூக்கின்னு போறீங்கன்னா இல்லையே மூட்டை என்ன கத்துறது ஆடு மூட்டைங்கிறீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பார்த்தாரு ஆடுங்கிறானே ஆடுங்கிறானே மறுபடியும் சேர்ந்து ஒரு மயில் போறதே அங்கே ஒருத்தன் உட்காந்துருந்தா மரத்தடியில என்ன வேணும் ஆட்டை தூக்கின்னு போறீங்களே ஆடுங்கிறாங்க நம்ம ஓஹோ இது ஆடான்னு கத்த காணுமே எல்லாரும் கத்துறது எல்லாம் கத்தரா போல் சொல்லிச்சு மறுபடியும் இன்னொரு மயில் நடந்து போறாரு அங்க ஒரு என்ன வேணும் ஆட்ட தூக்கிட்டு போறீரே ஆறாடுன்னு காட்டா ஒத்தன் மறுபடியும் ஆடாவது முட்டை என்ன முட்டை என்னான்னார் நாலா நாலு மயில் கந்தனம் போனோடனே ஒரு பய ஆடுன்னா ஓஹோ இது ஆடு போல இருக்குன்னு வாய்க்கால மூட்டார் மூட்டையே அவன் நாலு பேரா சேர்ந்து எல்லாருமே ஆடு ஆடுங்கிறான் மூட்டையே ஆடுன்னு நினைச்சு விட்டார் அப்படி தோணுறேன் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி அதனாலதான் ஆவர்த்தி ரசங்கிறது உபதேசா திரும்புது அவன் திரும்ப திரும்ப சொல்லு பிரம்மத்தை பத்தி அவனுக்கு புரியாம தான் இருக்கணும் திரும்ப திரும்ப சொன்னாக்க அவன் எத்தனை கல் நெஞ்சா இருந்தா கூட அப்படி தெரிய ஆரம்பிச்சுக்கும் பிரம்மஸ்வரூபம் உள்ள அதனால ஒரு தடவை கேட்டுட்டோம்னு விட்டுடாத அவன் செவிடன் உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு எதற்கு ஒரு பெரிய நண்டு வாக்களி உட்காந்துருக்கு நண்டு வாக்களின்னு கத்துறான் அவன் என்ன ஜீரோபியாங்கிறான் ரெண்டு வாக்குலிங்கிறான் இவன் குதிரையாங்கிறான் அவன் எங்கேயோ கேக்குறான் எத்தனை தடவை நான் அவனுக்கு சொல்லுவேன்னா அவன் காதுல விழற மட்டும் சொல்லுவோம் சாஸ்திரம் எனக்கு மீன் என்ன கவலைப்படுறாரு வரணும் துரோணாச்சாரியர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏவமுக்தோ துரோண பீமன் திரும்ப திரும்ப இப்படி சொன்ன உடனே இல்ல அப்படியே தூக்கி கட்டி இருந்தானா துரோணாச்சாரியா மலேசியில விடணும்னு தோணாது பீமேனோத்ஸிருஜ்ய தத்வனு திவ்யமானதனுசை தூக்கி வாரி எறிஞ்சாராம் துரோணர் சந்நியாசாய சரீரம் பண்ணினான் சந்நியாசாய சரீரஸ்ய சந்நியாசம் பண்ணிக்கிறது தீர்மானம் பண்ணிவிட்டாளாம் சன்னியாசம்னா என்னன்னார் இந்த வெள்ள வேட்டியை அவுக்கிற சன்னியாசம் மட்டும் இல்லை அவர் பண்ணிக்கல இது ஒரு சன்னியாசம் இதுவும் இந்த வெள்ள வேட்டியை அவுத்து காழாயம் கட்டிக்கிற சன்னியாசத்துக்கு அவர் ஆரம்பிக்கலையா அதுக்கு மேல இன்னொரு சன்னியாசமா அது எதுன்னா சரீர தியாகம் உடனே சரீரத்தை தியாகம் பண்றது தீர்மானம் பண்ணிவிட்டாளாம் உடனே கூப்பிட்டார் துரியோசனன் கர்ணனை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஆயுதத்தை எரிஞ்சுட்டேன் இன்னுமே வில் எடுக்க போறதில்லை பாண்டவாழ்த்துலேருந்து உனக்கு க்ஷயம் உண்டானா உண்டாகட்டும் நான் வாண்டாங்கல்ல பாண்டவேபிய அப்ப என்னவா இருக்கும் அவன் அவன் ஹிருதயம் பாருங்க கர்ணனுடைய ஹிருதயம் துரியோசனுடைய ஹிருதயம் அவன் பார்த்து சந்தோஷப்படுறாள் பீமன் எல்லாரும் பாண்டவே சிவம் ஓஸ்தூ சஸ்திரமபியுத்ஸ்ருஜாமியாஹம் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு வில்லு கில்லு பானம் அம்புரா துணி எல்லாத்தையும் மூளைக்கு மூலி வாரி எரிஞ்சாரா அவயம் சர்வபூதானாம் ராளா இனிமே யாரு வேணுமோ என்ன எது வேணுமோ பண்ணிக்கலாம் என்ன கைய வெட்டுறதா இருந்தா வெட்டலாம் என் மண்டையை உடைக்கிறதா இருந்தா உடைக்கலாம் இதான் அவன் யாரு வேணுமோ எதை பண்ணிக்கலாம் என்ன அபயம் சர்வபு என்ன பார்த்து இனிமே ஒருத்தரும் பயப்படக்கூடாது சோ வராரே என்ன பண்ணி என்ன காப்புறோம் பயப்படாது அபயம் சர்வூதானம் உடனே பிராணதா தாரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம் மனசை அப்படியே மனசை கொண்டு போய் ஹிருதயத்தை கொண்டு போய் வச்சு பகவத் சுரூபத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாளாம் அபயதானம் எல்லாருக்கும் பண்ணிவிட்டு சன்னியாசமே அபயம் பத்தஸ்வாகத்தான் அவன் மக்கள் இனிமே ஒரு ஒருவரும் பயப்படப்படாது அப்படித்தான் சன்னியாசி இருந்தா பயப்படப்படாது அப்படி இருக்கிற சன்னியாசிதான் தான் சன்னியாசி தாரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள் அப்படியே உட்கார்ந்து கண்ணை மூடிட்டார் காத்தெல்லாம் உள்ள அடக்கிவிட்டார் சரீரம் அசம் இல்லை அப்படி ஆன உடனே என்ன பண்ண திருஷ்டத்யும்னால் அவர் ஆயுதங்கள்லாம் எறிஞ்ச உடனே இன்னுமே அபயதானம் பண்ணிவிட்டேன் என்ன யாரு எதை வேணுமோ பண்ணிக்கலாம் என் வில்லு வில்லு பானம் உம்பரா துணி எல்லாத்தையும் விட்டேன்னு சொன்ன உடனே தேர விட்டு திருஷ்டத்யூம்னான் கத்தியும் கையுமா ஓடினாராம் அரங்கி ஓடினாராம் ஓடின உடனே கத்தினாலாம் எல்லாரும் அப்பா கொல்லாதரா அவரை போய் தியானம் பண்றாரா கொல்லாதே கொல்லாதேன்னு கத்தினாலாம் ஹா கிருத்தானி பூதானி മാനുഷാണീതരാണി മനുഷ്യാൾക്കത്തിനാളാം ദേവതകളെല്ലാം കത്തിനാളാം അസുരാളെല്ലാം കത്തിനാളാം ഭൂതഗണങ്ങളെല്ലാം കത്തിത്തതാം യക്ഷരക്ഷ പിശാചാരികളെല്ലാം കത്തിത്തതാം ഉപനിഷത്തിലെ എന്നെ ചൊല്ലിരിക്കോ അന്ത ആത്മസ്വരൂപത്തെ பரமாத்மாவை ஹிருதயத்துல தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம் அருணாச்சாரியன் ததோக்வாயோகமாஸ்தாய ஜோதிர்பூதோ மகாதபூதோ மகாதபா புராணம் புருஷம் விஷ்ணு என்ன சொன்னான் நாள் பிரணவத்தை ஜபம் பண்ணி நான் சன்னியாசம் பண்ணிக்கிறேன் கட்டி விட்டு ததோக்வான்னா என்ன நாள் சன்னியாசம் பண்ணிவிட்டேன்னு சொல்லிவிட்டாளாம் இறஞ்சி யாரும் ஒன்று போவா என்ன எதை கொண்டு போத பண்ணிக்கலாம் இதான் சன்னியாசம் ஒத்தரும் இனிமே பயப்பட வேண்டாம் இந்த சரீரத்தை கண்டு சரீரம் நான் இல்லை அவன் அகம் பிரம்ம பரந்தாம பிரம்மிவாகம் பரம் அவன் நான் பரம் பொருள் அவன் நான் ஜீவன் ஜீவன் சொன்னே நான் ஜீவன் இல்லை நான் பரமாத்மா தான் தெரிஞ்சிருந்தேன் ஆச்சாரிய உபதேசத்தினால அவன் முளைக்கும் விலை மறுபடியும் முளைக்குமா அவன் தீயா போன விலை அது மாதிரி மனசையும் ஜோதிர்மயமா பண்ணிவிடுவாய் ஜோதிர்பூதோ மகாதபா புராணம் புருஷம் அப்போ தியானம் யார பண்ணினார் புராணம் புருஷம் விஷ்ணு ஜகாம மனசாபரம் ஜகாம மனசாபரம் யவன் மகாசர்வேஸ்வரனோ விஷ்ணுவோ வியாபகனோ அப்படிப்பட்ட சாட்சாத் பரம புருஷனை மனதினால ஹிருதயத்துல தியானம் பண்ணினாராம் ஜகாம புருஷம் விஷ்ணு புராணம் புராணம் புருஷோ விஷ்ணு புராணம் புருஷம் விஷ்ணு ஜகாம மனசா ஹரிம் சாட்சாத் பரமாத்ம ஸ்வரூபத்தை ஜகாம மனசா பரம் பரம்பொருளை மனதினால் பார்த்தாளாம் உள்ளை நிமீலிதாட்சா சத்வஸ்தா நிக்ஷிப் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டாள் இனிமே வெளியில கண்ணை திறக்க போவதில்லை யாராவது ஏதாவது சொன்னா காக்க போவதில்லைன்னு அப்படி தீர்மானம் பண்ணிவிட்டாள் இதான் வாஸ்தவமான சன்னியாசம் இதான் முக்கிய சன்னியாசம் எல்லாம் கௌன சன்னியாசம் அவன் சரீரத்துல இருந்த அபிமானத்தை விட்டு உள்ள சுரூபத்தை பார்க்க ஆரம்பிச்ச ஒரு நிலை இருக்கே இதுதான் முக்கியமான சன்னியாசமாம் மந்திரம் மட்டும் பார்த்து சொல்லிட்டே இருந்துதான் என்ன மந்திரம்னால் ஓமிச்சேகாட்சரம் ஓங்காரம் இருக்கே அது பகவானுடைய புண்ணியமான நாமாவாம் சப்தமாவது ஓம் சொல்லிட்டே இருந்தாளாம் ஓங்கா ஓமிச்சேகாட்சரம் பிரம்ம ஜோதிர்பூதோ மகாதபா அப்படியே பிரணவத்தை ஜபிச்சு பிரணவார்த்தமான பரம்பொருளாய் ஜோதிஷா ஆயிட்டாளா மகாத்மாவான துரோணர் தலை வெடிச்சுதான் பிரம்மரந்தம் அப்படியே பரவுக்காணம் ஜோதிஷபரப்பட்டுதான் மேல போச்சா எங்க பிதாமகள் பெரியவாள் மண்டை வடிச்சுதான் ஆனந்தம் பிரம்மேதி வேதாநாத்துன்னு துவாதிசேன்னு சொல்ற போது ஒரு ஜோதிஷ பரப்புறதேன்னு எல்லாரும் கத்தினால் கூட்டுன்னு நின்று போச்சு ஜோதிஷ் வரப்படுதேன்னு கத்தினாலாம் எல்லாரும் எங்க வீடு பக்கத்து வீடு எல்லாரும் வரும்னு சொல்லுவாள் அவ மோட்சத்தை அடைஞ்ச இடத்த வந்து நமஸ்காரம் பண்ணுவாள் பெரியவாள்லாம் அப்படி மகான்களுக்கு எல்லாம் அப்படி பருத்தூர் சேஷ்வாளுக்கு அப்படித்தான் துவா துவாதிசி அன்னைக்கு சித்தி அதே துவாதிசி திதி அவள் பருத்தூர் சேஷ்வாளும் வாசிஷியாள் பிரம்மவிஷ்ணு மகேஷாத்யான் ஆஸ்மாகம் திருஷ்டி கோச்சரா பிரம்மா என் கண்ணு தெரியல விஷ்ணு தெரியல சிவன் தெரியல எங்க ஆச்சாரியால் தெரிஞ்சாள் நான் சத்தியமான ஆச்சாரியன் இடத்துல பக்தி பண்ணவனா இருந்தா அவளுடைய ஸ்ராத்த தினத்துல அந்த ஆராதனை தினத்துல நான் காலமாகணும் சொல்லிட்டேன்னா அதே துவாதிசி திதி அவ புள்ளையும் ஸ்ராத்தம் பண்றான்னு இன்னைக்கு அன்னைக்கே பிரம்மரந்திரம் வெடிச்சு போச்சுன்னு சன்னியாசம் வேணும்னா கொடுக்க மாட்டேன்னுடா பக்கத்துல இருக்கிறவாளா குழைச்சு விடுவாள் நினைச்சுக்கிட்டு மண்டை வெடிச்சு போச்சு அப்படி மண்டை வெடிச்சு ஒரேடியா ஜோதிஷானது பரப்பிட்டு திவமாக்கிராமய ஆகாசத்திலே அப்படியே பரப்புட்டாளாம் ஜோதிர்மயமாய் ஜோதிஷு போறதாம் அது அஞ்சு பேர்கள் பார்த்தாளாம் அந்த ஜோதிஷு அங்கிருந்து புறப்பட்டு போவதை ஆறாறு பார்த்தோம் நாளாகம் தனஞ்சய பார்த்தார் சொல்றார் தசராஷ்டிரத்துல நாங்க அஞ்சு பேர்கள் தான் கண்டோம் அஹம் தனஞ்சய பார்த்தாரத்வதோத்விஜா வாசுதேவச்சவாஷ்ணேயா தர்மராஜோ தர்மராஜச்ச பாண்டவா நான் பார்த்தேங்கிறார் சஞ்சயன் அர்ஜுனன் பார்த்தாங்கிறார் கிருபர் பார்த்தாங்கிறார் அப்பொழுது பகவான் கோபாலன் பார்த்தாளாம் பிரம்மபுஸ்தர் பார்த்தாளாம் அஹம் தனஞ்சய பார்த்தா कृपश्चारद्वतोद्विजः ब्रह्मराजो ब्रह्मराजश्च पाण्डवः अन्ये तु सर्वे अन्ये तु सर्वे नापश्यन् भारद्वाजस्य धीमतः இந்த ஜோதிர்மயமான அவருடைய சுரூபத்தை வேறு ஒருத்தரும் பார்க்கலையாம் இப்படி பரவ போயிட்டு அந்த ஜோதிஷு இவன் அரங்கு இங்கிருந்து ஓடினார் உடனே எல்லாருமா ஓடாதே ஓடாதேன்னு கத்தினாள் இவன் ஓடி போய் என்ன பண்ணான்னாள் கத்தியார போய் வெட்டினானா கழுத்த அவர் தேஜஸ் எல்லாம் பரவிட்டு போயிடுது அது இவனுக்கு தெரியாது போய் என்ன பண்ணினான்னா செத்தபாம்பு அடிப்பதைகளை முட்டாள் அது மாதிரி மண்டே மண்டே போய் பொழந்தானாம் புலந்தடத்தே மறுபடியும் திரும்ப திரும்ப அடி பொறுக்காம அப்படியே பொறுத்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு அவர் ஜோதிஷெல்லாம் பிரம்மத்தை போய் அடைஞ்சிருச்சு வைகுண்டம் போயிடுது கிஞ்சித மண்டை உடைச்சு கழுத்தை வச்சு தலையவராக எடுத்து கீழே எறிஞ்சானாம் துரோணாச்சாரியருடைய தலையே மற்ற போது அர்ஜுனன் அழுதானாம் கத்தி கத்தி என்ன சொன்னாச்சாரி அப்பா கொல்லாதரா கொல்லாதரா ஆச்சாரியன்டா வித்த சொல்லி வச்ச பிரபுடா பிராமணன்டா கொண்டு வாடா ஆத்துல வச்சு காப்பாத்துறேன்டா அவரை யுத்தத்துக்கு விடாம கொண்டு உள்ள வச்சு விடலாண்டா கொண்டு வா ஜீவந்த மானயாச்சாரி ஆன மட்டும் கத்தினானாம் அர்ஜுனன் கக்கவே இல்லையா கழுத்து கை தலை எல்லாத்தையும் வெட்டிவிட்டானாம் திருஷ்டத்யும்னு அவன் வட்டுறதுக்காகவே பிறந்தவன் விடுவனும் நகந்தவ்யோ நகந்தவ்யா அர்ஜுனனும் கத்தினாராம் கொல்லாதே கொல்லாதேன்னு எல்லா ராஜாக்களும் கத்தினாராம் சைன்யங்கள்லாம் அலறித்துதான் அதற்குள்ள இவன் வெட்டி தள்ளிவிட்டானா ஜோதிர்மயமா ஆயிட்டானா மகாபுண்ணிய பூஷனா இன்னொருவருக்கு இது மாதிரியான ஒரு நிலை எப்படாதான் துரோணரை தவிர்த்து நல்ல பிரம்ம வரிஷ்டர் அப்படிப்பட்ட உத்தமர் புண்ணியலோகத்தை அடைஞ்சுட்டானா அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த சரீரத்தையாவது பார்ப்போம்னு எல்லாரும் போனாளா லட்சக்கணக்கான சரீரங்கள்ல இது தெரியலையா துரோணனுடைய சரீரம் அப்படி துரோணனுடைய சரீரம் இந்த காலத்துல கீழே விழுந்துட்டார் விழுந்து அங்கிருந்து திரும்பி பறந்து வராள் பணஜயத்தோடு உங்க நாராயணாஸ்திரத்தை அஸ்வத்தாமா பிரயோகம் பண்ண போறான் பிரம்மபுத்திரன் வந்து காக்க போறான் நியாயம் பண்ணிவிட்டேன்னு அவ துரோணர் காலத்துல அஸ்வத்தாமா இருந்தான் பெரியவர்களை வதம் பண்ணும்போது அவள் உத்தரவு இருக்கிறது அந்த சமயம் பார்த்து தான் வதம் பண்ணுவாள் இல்ல அவனா பண்ண முடியாது அஸ்வத்தாமா பக்கத்துல இருந்தா அவன் இங்கேயோ பத்து இருபது இருந்தான் அவன் அங்கிருந்து நேர ரோணர் கூட்டார்னு சொன்ன உடனே தர்மபுத்திரன் தான் போனான் அஸ்வத்தாமாஹதி பிரதா முக்துவா ஸ்வைரம் சேஷே கஜயிதி கிளர் வியாகிருத்தம் சத்யவாச்சா அஸ்வத்தாமாஹதி பிருதா சூனாஸ்பட்ட முக்வா ஸ்வைரம் சேஷ கஜைதி கில வியாகிருத்தம் சத்யவாச்சா சத்யவாக்கான பிரபு சத்யவாக்குனா தர்மபுத்திரதானா அஸ்வத்தாமா ஹதான்னு விட்டு சித்தகைச்சி குஞ்சரஹான்னு விட்டார் அதை நம்பி உயிரை விட்டுவிட்டார்னு அஸ்வத்தாமாட்ட சொன்ன உடனே தர்மபுத்திரத்தை போய் கத்தினானா ஆஜன்மனோனவிதம் பவதாகிலோக்தம் நத்வேஷ்டியஜனமதாஜாத்தத்ரு தாத்தே குரு த்விஜவரே மம பாக்யதோஷாத் சர்வம் ததே கபதேவ கதம் நிரஸ்தம் ஆஜன்மனோனவிதம் ஹே பிரபோ தர்மபுத்திரான்னு கூப்பிட்டார் நீ பிறந்தண்ணி முதற்கொண்டு கர்ப்பத்தில இருந்து போய் சொல்லாத அதனால உங்க அஜாதசத்ருன்னு உலகத்துல சொன்னாள் நத்வேஷ்டிய சத்ரு ஒருவரையும் நீ துவேஷிப்பதில்லை பிறந்தண்ணி முதல் பொய் சொன்னதில்லை அதனால உம்ம அஜாத சத்ரு சத்ருவே உலகத்தில் பிறந்ததில்லை தர்மபுத்திரனுக்கு என்று உலகத்தில் பெரும் பட்டம் உனக்கு அப்படிப்பட்ட நீர் அத்தனையும் ஒரு மினிட்ல விட்டீரே எங்க விட்டீர் தெரியுமா எங்கேயாவது ஏதோ போக்குரி சாக்கிரி போய் சொல்லலேங்க தாத்தே எங்க அப்பா உமக்கு குரு உலகத்துக்கு பிராமணன் தாத்தே குரு உத்விஜவரே இப்படி நீர் போய் சொல்லுவீரா நீ சொல்ல மாட்டீர் சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம்னா என்ன காரணம்னா மம பாக்ய தோஷாத்து நான் பண்ணின பாக்யம் நானா எனக்கு இவ்வளவுதான் புண்ணியம் அப்பாவுடன் கூட இருக்கும் பாக்யம் தாத்தே குரு உத்விஜவரே மம பாக்ய தோஷாத்து சர்வம் ததே கபதேவ கதம் நிரஸ்தம் கொண்டு போய் காட்டானாம் தர்மபுத்தரை கர்ணன் அப்படியே கண்ணு நீரும் அழகா அஸ்வத்தாம காட்டுறது தர்மபுத்திரன் புண்ணிய புருஷனும் இல்லையா நான் பித்தலாட்டக்காரனா இருந்தா அப்படிலாம் சொல்லலையே சொல்றாரு அப்புறம் தர்மபுத்திரன் அப்படி அஸ்வத்தாமா நாராயணாஸ்திர பிரயோகம் பண்ண போறான் உபயோகியா பீமனுமன் எல்லாரும் தீயில ஆண்டுக்கு போறாள் அப்புறம் பகவான் பாதுகாக்க போறாள் நாளைக்கு கர்ம யுத்தம் அதையும் தவிர்த்து சதருத்ரி அத்தியாயம்னு சோழபருவ சமாப்தியிலே பரமேஸ்வர பிரசாதத்தை கொடுக்கும் ஒரு அத்தியாயம் சஷ்டிரிமான சரித்திரம் உடனே கர்ணவதம் சதுருத்னி துரோண பலஷ்டவனம் பலஸ்ரவணம் இதானது கர்ண யுத்தம் கர்ணவதம் நாளைதனம் தினம் மகாபுண்ணிய சரித்திரம் கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி பதே कीर्तनम् पापम् प्रणश्यति विभोजन कीर्तनेन शत्रून् नश्यति धननेन रोगाः दुरीपाय नोष्टब्दनिस्तृतमप्रमेयम् अभिषेचनेन कृष्णाय वासुदेवाय Yeah. குடும்பத்தில் பிறந்து ஜெயம்னு பேரு அது பதினெண்டாயிரம் ஸ்லோகம் அதனால அதுக்கும் ஜெயம்னு பேரு இது பதினெட்டு பருவா அதனால இது ஜெயம்னு பேரு கடமையாதி சங்கையில பதினெட்டு என்ற அர்த்தம் ஜெயம்னாக்க ஜான்னா எட்டு யார்னா ஒண்ணு தலகுழ கடமையாதி சங்கையில தலகுழ வாசிக்கணும் பதினெட்டு என்ற அர்த்தம் இது எந்த கிரகத்துல இருக்கோ அந்த கிரகத்துல ஜெயமா நம்ம மாங்கல்ல ராமாயணம் பாகவதம் பாரதம் இருந்தா அதை அப்படியே வச்சு பூஜை பண்றது நமஸ்காரம் பண்றது இது எத்தனையோ துரிதங்கள் நமக்கு தெரியாம எத்தனை எல்லாம் வருது இதெல்லாம் வராம தடுக்கும் அதனால ஆச்சாரியால் இதை பத்தி பெரிய விசாரம் பண்ணி தைத்திரியத்துல நல்ல காரியம் பண்றதுனால நாம் எதிர்பாராத சில ஆபத்துக்களை தடுத்துக்கிறதா நல்ல காரியம் பண்ணுவதனால அதை பண்ணாமல் இருந்தவையாரா ஏதாவது ஆபத்துக்கள் உலகத்துல வரத்துல இவன் கலந்துக்க முடியாது அது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னா நம்ம பெரியவாள் இப்போ நல்ல காரியம் பண்ணு பண்ணு சுபேஷ்மேவ அவதாரேது சத்காரியம் இல்லையே மனசுல மனசை செலுத்து என்று சொல்றாள் அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை நேற்றைய தினம் மகா புண்ணியபுருஷனான தர்மபுத்திரன் ஒரு பொய் சொல்லிவிட்டார் ஆச்சாரிய இடத்துல அது பரியந்தம் அவருடைய தேர்வு இந்த பதினைஞ்சு தினங்களாக யுத்தகலத்தில் பூமியில் ஸ்பரிசிக்காமல் குதிரைகளும் பூமியில் படாமல் இருந்துதான் அஸ்வத்தாமா ஹத குஞ்சரக என்று பொய்தானே இது அவர் அப்புறம் குஞ்சரம் சொல்லட்டும் குழகட்டைன்னு சொல்லட்டும் சொன்னது பொய்தானே ஆகினால என்ன ஆச்சுன்னா அப்படியே சேர் கீழே குதிரை காலால பூமியை தொட்டு விட்டார் இப்படி ஒரு பொய் சொன்னவரும் இப்படி குதிரை பூமியை தொட்டுட்டுன்னா நித்தியம் பொய்யே சொல்றவன பொய்யை இப்படிதான் படைக்கணும் அவன் உள்ளதான் இறங்கி போடுமே அதனால நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் இருந்து எவ்வளவு தூரம் சத்தியத்தை கை கொள்ள முடியும் சாஸ்திரம் என்ன சொல்லித்தது நிஷ்காரணமா கூட போய் சொல்றானே எனக்கு கேட்டு நிஷ்காரணமா சொல்லுவோன்னே சிலவன் எங்க போறேன்னு கேட்கறது ஒரு நேரம் நாகப்பட்டம் நாகப்பட்டமே போகட்டானே இங்கே திருநெல்வேலி போடுவான் எத்தியா உன்ன சொல்லிட்டு மாறி போடுவான் அது ஏதாவது இப்ப எங்கிட்ட சொல்றதுனால உங்ககிட்ட சொல்றதுனாலயோ அவனுக்கு அசௌகரியம் தான் சொல்லட்டும் கிரகத்தனுக்கு பொய் சொல்லாம முடியாதுங்கிறாய் நிஷ்காரணமா என்னத்துக்கு சொல்றேன்னு கேட்குது சாஸ்திரம் அப்படி நிஷ்காரணமா சொல்லுவோன்னே அது என்னன்னா பிரகிருதி அப்படி பொய்யே சொல்றதே பிரகிருத்தியா இருக்கும் சிலவனுக்கு அது ரொம்ப தப்பு அப்படி கூட தர்ம சொன்ன தர்மபுத்தர் சொன்னது இல்லையா அந்த அஸ்வத்தாமா ஹத குஞ்சரகானதே அவருடைய பேரானது பூமி வஸ்புஷன் அந்த ஹயங்கள்லாம் குதிரைகள்லாம் கீழ் இறங்கிடுதுன்னு உடனே அதனுடைய இது தெரிஞ்சிடுது பின்னாடி இதனுடைய பலம் ஒரு பெரிய தோஷமும் அவருக்கு ஏற்பட போகுது தர்மபுத்தருக்கு ஆகினாலும் சத்தியத்துக்கு எத்தனை பெருமை என்பதை நாம் அந்த சித்திரங்கள்ல இருந்தெல்லாம் பார்க்கணும் நேற்று தினம் துரோண மகமாச்சு துரோணாச்சாரியனை நிகிரகம் பண்ணின காலத்தில் எங்கேயோ அவருடைய பிள்ளை மகாவீரனவன் அவன் யுத்தம் பண்ணிட்டு இருந்தான் இந்த துரோண வசமானது அவனுக்கு தெரியல ஏன்னா துரோணருடைய சைன்யங்கள்லாம் திரும்பி ஓடித்தது ஓடின உடனே என்ன வந்து அப்பா இருக்கிற போது ஏன் இப்படி நம்ம சைன்யங்கள்லாம் ஓடுவதுன்னு அவங்க இருந்து விரட்டிங்கன்னு வந்தான் வந்து பார்த்தா தேரோட்டி வெறும் தேரை ஊற்றின்னு வரான் துரோணம் இல்லாத தேரை உடனே அஸ்வத்தாமா என்ன அப்பா இல்லாத வெறும் தேரை பார்த்தேனேன்னு அழுதான் அப்போ அவன் சொன்னான் அஸ்வத்தாமாஹதி பிரதா சூனாஸ்பட்ட முக்துவா ஸ்வைரம் சேஷே கஜைதி கிளவு ஆகிருதம் சத்தியவாச்சா இப்படி நடந்ததுன்னு சொன்னாள் தேரோட்டி சம்பத்தை கேட்டாள் சமூகத்தில் போய் சொன்னாரா அவர் வாயினாலே இப்படி ஒரு தப்பு சொன்னாளா அவ குடும்பமே தர்மபுத்திரே தப்பாவே நினைச்சதே இல்லை அப்படிதானே சொல்லியிருக்காரு பால்யா பிரபுதி சத்யாஷாங்கிற திரோணாச்சாரியருக்கு சின்ன குழந்தை முழு கொண்டு தெரியுமா தர்மபுத்திரே சத்தியமான ஒரு நம்பிக்கையா தர்மபுத்திரர் போய் சொல்ல மாட்டாருன்னு உடனே நேர போனா அஸ்வத்தாமா தர்மபுத்திரட்ட நீ ஜென்மா பிறந்த நீ மூக்குன்னு போய் சொன்னதுல எனக்கு தெரியும் ஆஜன்மனோ நவிதம் பவதா கிலோக்தம் நத்வேஷ்டி யஜ்ஜனமதா துமஜாத சத்ரு பொய் சொன்னதே இல்லை ஒருவரையாவது நீ துவேஷிச்சதில்லை அதனால உனக்கு உலகம் முழுக்க அஜாத சத்ருவே பிறக்காதவர் தர்மபுத்திரருக்கு உலகத்தில் சத்ருவே கிடையாது என்று பெயரா அஜாத சத்ரு என்று பட்டமா அப்படிப்பட்ட நீர் இன்றைய தினம் ஒரு நிமிஷம் ஒரு பொய் சொன்னீரே இது உண்மை தப்புனால சொல்லல நான் பண்ணின பாப்பம் உம்ம வாயில பொய் சொல்ல முடியாச்சு எங்க அப்பாவோட நான் சேர்ந்திருக்காம பண்றதுக்கு தாத்தே குரு உத்விஜவரே மம பாக்யதோஷாது சர்வம் ததே கபதையேவ கதம் நிரஸ்தம் தாத்தே குரு த்விஜபரே எங்கப்பா கர்மக்ஷத்திர குரு உலகத்துக்கெல்லாம் தர்ம வித்தையை கூட்டினவர் த்விஜபரே நல்ல பிரம்ம வித்து பிராமணன் அப்படிப்பட்டவர்களிடத்துல போய் பொய் சொன்னீரே மம பாக்யதோஷாத்து சர்வம் ததே கபதையேவ கதம் நிரஸ்தம் தனியும் கேட்டாளாம் பிரம்மபுத்திரரை கண் கலங்கி போட்டார் இப்படி காட்டது அவர் என்ன பதில் சொல்றது நான் பொய் சொல்லலைன்னு சொல்றேன் அப்புறம் இன்னொரு பொய் என்ன சொல்றேன் சொல்லல அவரே வருத்தப்பட்டு இருந்தார் ஆஹா இப்படி போய் ஒரு ஆச்சாரியனே இப்படி பண்ணிவிட்டோமேன்னு அவரும் பண்ண மாட்டார் எல்லாம் பகவான் தெய்வம் பக்கத்துல இருந்து அவர் இப்படி எல்லாம் திரட்டி கட்டி விட்டுருக்கு அவரும் ஜீவன் இல்லையா தர்மபுத்திரன் ஏதாவது அவருக்கு ஒரு தோஷம் யாராவது கல்பிக்க வேண்டாமா இப்படி ஒண்ணு கல்பிக்கலைன்னா அவர் மனுஷனே இல்லை உடனே அஸ்வத்தாமா பார்த்தான் அபாரமான யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சைன்யம் எல்லாத்தையும் திருப்பி நான் இருக்கே வார்மூர் ஓனர் இருப்பது போல அஸ்வத்தாமா இருப்பது என்ன யுத்தம் பண்ணினான் நாள் இனிமே உலகமே வாண்டாம்னு ஆரம்பிச்சுட்டான் அதுக்கு என்ன நாள் இப்ப அணுகுண்டுன்னு சொல்றேன் இந்த அணுகுண்டு மாதிரி ஒரு அஸ்திரம் நாராயண அஸ்திரம்னு பேரு அது என்ன நாள் அது பாட்டுக்கு ஒரு அறுபது மைல் நூறு மைலுக்கு ஒரே நெருப்பை கொண்டு கூட்டும் அப்புறம் அதை அணைக்க அணைக்க முடியாது அந்த நாராயணாத்திரத்தை பிரயோகம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டானாம் அஸ்வத்தாமான் கபட்டமாய் ஆயுதத்தை எங்க அப்பா விடுவதற்காக உஞ்ச பிராக அஸ்வத்மா போயிட்டான் அவர் சொல்லியிருக்கார் சுத்வா சுமஹத் அப்பிரியம் துரோணர் உச்சரிக்க எழுதி கொடுத்தார் வாரில் சேர்ற போது ரொம்ப அப்பிரியமான சொல்லும் என் மனதிற்கு கஷ்டம் வரக்கூடிய சொல்லை காதால நான் கேட்டுட்டா அப்புறம் யுத்தம் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்கார் இன்னுமே அஸ்வத்தாமா போட்டான்னு காதல விளையாட்ட காட்டிலும் அப்பிரியமான சொல்லுண்டோம் அந்த சொல்ல கேட்ட பார்த்தோமா அப்பிரிய அஸ்வத்தாமாக்கு ஷாவே கிடையாது அவன் போனான்ங்கிறத இவர் கொஞ்சம் விவேகத்தாலே யோகிச்சிருந்தார்னா நம்பிக்கைக்கு நம்பிக்கை கூட வேண்டாம் தர்மபுத்திரத்துல உள்ள நம்பிக்கை சாஸ்திரத்துக்கு மேல போயிட்டு அத்தியா போயிட்டு சாஸ்திரத்தை விட்டுவோம்னு சொல்லி கபடமாய் தர்ம கஞ்சதத்ரமனாச்சாரியம் தர்ம கஞ்சுகமாஸ்திரம் குந்தீபுத்திரோ யுதிஷ்டிரா அந்த தர்மபுத்தர் பார்த்துட்டு இருக்கிற பொழுது அவருடைய சைன்யம் அவ அவர் எல்லாரையும் பறந்து கூட சொல்றேன் அலற அடிக்கிறேன் பாரு ஒரு நிமிஷத்துல நானா வசுத்தாமா கபட்டியானே திருஷ்டஜும்னனை ஒழிச்சுடுறேன் சைன்யங்களை எல்லாம் ஓட பண்றேன் முதல்ல என்ன சைன்யங்கள் வீணா நிரபராதிகளா இருக்கிறவாட அணுகுண்ட போட்டான்னா இருக்கிற முழுக்க எரிஞ்சு போடுங்கிறான் அதுக்காக நிரபராதியா இருக்கிறவன் மேல எல்லாம் போய் விழுது அவள் அவள்லாரையும் நான் அருகுண்டு போட போறேன் நீங்க வேற ஒரு குடியேறுங்கோ ஒன்னு சொல்லிவிட்டு போடுறா போல அவன் இப்ப இருக்கிறவங்க சொல்லிட்டு போட மாட்டான் நான் சொல்றேன் நீங்க இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு சொல்றா போல சைன்யங்களை நீங்க ஓடி போடுங்கள் பாண்டவாளையும் திருஷ்டத்யுமனையும் அழிச்சு விட போறேன் சொன்னாரா அஸ்வத்தாமா சொன்னா வெறும் பேச்சு பேசுறவன் இல்லை அவன் வெறுமனை ஏதோ சொல்லிவிட்டு அப்புறம் வந்து என்னால முடியலன்னு சொல்றவன் இல்ல அஸ்வத்தமா சொன்னா சொன்னபடி நடத்துறவன் அப்படிப்பட்ட ஜீவன் சத்தியந்தே பிரதிஜானாமி பரிவர்த்தயவாஹிமி சத்தியமா சொல்றேன் சைன்யங்கள்லாம் திரும்பி போயிடுங்கள் பாண்டவாள் நிற்கட்டும் அவள் அழிக்கிறேன் பாண்டவாளுக்காக உதவி பண்ண வந்த சைன்யங்கள் இங்கிராதீர்கள் இருந்தெல்லாம் நீங்களும் போடுவேள் கத்தினானாம் துஷ்சக்ரேதோத்ரௌணிஸ்திரம் நாராயணா அஸ்திரம் நாராயணம் ததா நாராயணாஸ்திரத்தை துரோணபுத்திரனான அஸ்வத்தாமா ஜபம் பண்ணி பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சானாம் சாட்சாது ஹரி நாராயணனே அதுக்கு தேவதையாம் அப்படிப்பட்ட அஸ்திரத்தை எடுத்தானாம் प्रादुरासंस्ततो ஆதுராசம்ஸ்ததோ பாணாः दीप्ताग्राः காலி सहस्रशः விஹித்ரா दीप्ताग्राः ஹே சஹசிரஷாக ஆகாசத்துல ஒரேடியா பதினாயிரக்கணக்காய் நுனியிலிருந்து தீய கொட்டிக்கிண்டு கிளம்பிடுத்தான் ஏராளமான பானங்கள் நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணதும் நுனிமூக்கத்தீ ஒரேடியாக கொட்டுதான் சர்வத்தோபியர்த்தாரணே எங்க பார்த்தாலும் தீயாவே இருக்கான் ஒரேடியாக தீயாக எரியுதாம் நாலு பக்கத்திலும் ஜகாம பரமம் திராசம் நடுங்கினாளா அப்போ தர்மபுத்திரன் ஜகாம பரமம் திராசம் தர்மபுத்திரோ யுதிஷ்டிர தர்மபுத்திரனான யுதிஷ்டிரர் பரமபயத்தை அடைஞ்சாராம் நாராயணா அஸ்திரம் பிரயோகம் பண்ணினா அப்புறம் வெளியில போக முடியாது அங்க இருக்கிறவன் தீ நாலு பக்கத்துல எரியணும் அதுக்குள்ள அம்பிருந்தானதை தாண்டி போக முடியாது வெறும் தீ இல்லை இது வெறும் தீயா இருந்தா அதான் பண்ணிவிடலாம் அதை தாண்டி போக முடியாதாம் அப்படிப்பட்ட அஸ்திரம் இது எப்ப போடுவோம்னா ரொம்ப கோபதாபம் வந்த போதுதான் போடுவான் இப்போ அவ தோப்பனாரை வாழலாம் கபட்டமா கொண்ட போது போடுவோம் மாட்டானோ வேகம் வந்திருக்குமோ வந்திருக்காதோ திரவமானம் திருஷ்டேதனம் மத்தியஸ்தாஞ்ச பார்த்தஸ்ய தர்மபுத்ரோ அப்ரவீதி தம் சைன்யங்கள்லாம் ஓடுறது அர்ஜுனோடு பிராமன் இருக்கான் அங்கிருந்து அஸ்திரமோ மேல அவனை போய் சித்திக்கிறது எங்க பார்த்தாலும் தீ அவன் அர்ஜுனனை குறிச்சு போட்டிருக்கான் அர்ஜுனம் மேலெல்லாம் தீ பரவ ஆரம்பிச்சுடுச்சு நடுப்புறாம் சென்றுதானாம் மத்தியஸ்தாஞ்ச பார்த்தஸ்ய தர்மபுத்திரோ தர்மபுத்திரோ பிரவீதிதம் அப்ப தர்மபுத்திரன் சொன்னாராம் என்ன சொன்னார் திருஷ்டத்யும்ன எதற்கு இருக்கான் நீ ஓடி போடுவார் அவனை திருஷ்டத்யும்ன பலாயஸ்வே சக பாஞ்சால சேனாயா நீ ஊருக்கு போயிடு எனவே எங்களை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் தாங்கள் அமுட்டு முட்டோம் நாராயணாஸ்திரத்திலே நாளாம் அர்ஜுன அம்பும் தான் எடுப்புறேன் அவனை பிரதானமா வச்சு இந்த அஸ்திராக்னி எரிக்கிறது மேலெல்லாம் அப்புறம் பாக்கி பேர்கள் மேல வந்து விழுது இன்னும் சித்த பூஜனா அங்க பார்த்தாலும் அது பிடிச்சுட்டு எரியும் அதுக்குள்ள நீங்க பரப்பு ஓடி போடுங்கோ அர்ஜுனம் போய் நாங்கள்லாம் உயிரோட இருக்க மாட்டோம் நீங்க உங்க சைன்யத்துடனும் சாத்திகியனுடனும் பரப்பு ஊருக்கு போயிடுன்னு தன் தன் மச்சனானே திருஷ்டத்யும்னனை கூப்பிட்டு தர்மபுத்தர் சொன்னார் திருஷ்டத்யும்ன பலாயஸ்வ சக பாஞ்சாலசேனையா விஷ்ணிகள் முதலிய സൈന്യങ്ങളെ നീയും പുറപ്പെടുന്നാർ സാത്വികിയെ வாசுதேவோபி தர்மா பகவான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி பண்ணவன் அவனை பத்தி நான் நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்ல வேண்டாம் वासुदेवोऽपि धर्मात्मा கரிஷ்யத்யாத்மனோஷமம் தனக்கு எது உச்சிதமோத பண்ணிப்பர் சுவாமி ஏன்னா அவரை பத்தி கவலை இல்லை உலகத்துக்கெல்லாம் ஸ்ரேயஸ உபதேசம் பண்ற பரமாத்மாவன் ஸ்ரேயோஷுபதிஷத்யேஷோகஸ்ய கிமுதாத்மனா அஹம் ஹி சகசோதரியை பிரவேட்சே ஹவ்யவாகனம் அப்ப சொன்னாள் தர்மபுத்திரன் நீங்கெல்லாம் பரப்பு போடுங்க குழந்தை அர்ஜுனன் நாராயணாஸ்திரத்துக்குள்ள ஆம்பிட்டான் நானும் இனி அந்த தீரியை விழுந்துட போறேன் நான் குழந்தை அர்ஜுனனாம் சென்ற பிறகு நான் உயிரோடு இருக்க போறதில்லை நாளாம் தர்மபுத்திரன் என்ன ஷாக் அடிக்கிற சாமான தொட்டா தெரியும் सङ्ग्रामेभिरुदुस्तरे भीष्मद्रोणार्णवम् तीर्त्वा सङ्ग्रामे சங்கிராமே பீடுதுஸ்தரே பீஷ்மர் துரோணர் இவாள்லாம் பெரிய சமுத்திரம் அவளோட யுத்தம் பண்ணது சமுத்திரத்தை தாண்டுவது போல அவளெல்லாம் தாண்டி ஆயிடுது கடைசியிலும் மாட்டு பசு மாட்டடி அந்த மாட்டு குழம்பு வைக்கும் உடம்பு இருக்க அந்த பள்ளத்தை தாண்டத்துல தழுக்கி கீழே விழுவது போல இந்த அஸ்வத்தாமாட்ட வந்து மாட்டின்றோமே நாராம் தர்மபுத்திரன் மஜ்ஜிஷ்யாமி சகணோ கோஷ்பதே திரௌணியான அஸ்வத்தாமாவாகிற ஒரு கோஷ்பதம் பசுவனுடைய கால் வைப்பு அது தாண்டது சிரமமா பசுமாடு கால் வச்ச இடத்தில் கால் வைப்பதில்லை நம்ம மதத்தில் அதுக்காக தான் முறை கோஷ்பதம் கோஷ்பதம் சொல்லுவார் பசு கால் வச்ச என்ன மண் இருக்கே அது பெரிய ரட்சை இது அந்த மண்ணை இருந்தா இந்த குழந்தைகளுக்கு வியாதி எல்லாம் போயிடும் அதனால சாயங்காலத்துல பசுக்கள் இங்கேருந்து மேய்ஞ்சிட்டு வரும்போது இந்த புழுதி மேலப்பட்டா கூட நல்லது அவ்வளவு பசுனுடைய ஒரு பெருமையை நம்ம சாஸ்திரமானது சொல்லியிருக்கு அதனாலதான் ஒரு பசுமாட்டினுடைய கால் குளப்படிய தாண்ட இடத்துல கீழே அப்படியே தாண்ட முடியாம கீழே விழுவது போல் பீஷ்ம துரோணாதிகளுடைய பெரிய மகாயுத்தம் பெரிய சமுத்திரம் அதை தாண்டி ஆயிடுது இந்த அஸ்வஸ்தாமாவாக ஒரு பசு மாட்டடி குளம்படியில வந்து மாட்டி விட்டோமே நாளாம் தர்மபுத்திரர் சுவாமி பார்த்தாள் இப்படி தர்மபுத்திர சொல்லி எல்லாரையும் ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கிற போது பகவான் உடனே கூப்பிட்டார் பரமாத்மா கிருஷ்ணன் என்ன பண்ணணும் தெரியுமா நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினாது அது உபதிரவம் பண்ணாமல் இருப்பதற்கு ஒரு மாத்திருக்கு ஏதாவது சில பையன் பாயச வயசுல எஸ்எல்சி பாஸ் ஆகலன்னு குடிச்சு போடுவார் அதுக்கு உடனே டாக்டர் சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து தேவையாக்கி போடுறாரு பாருங்க எஸ்எல்சி பாஸ் ஆகுதுன்னா என்ன இப்போ அதனால என்ன நஷ்டம் இப்போ பாஸ் ஆனவெல்லாம் என்ன பண்ணிவிட்டா நீ என்ன இப்போ பண்ணாம இருக்க போற அசட்டுத்தனம்னு ஈஸ்வரனா பார்த்து ஒரு உறுத்தி கல்பிச்சிருக்க மாட்டானா இது அசட்டுத்தனமா பாஸ் ஆகலே போகலன்னு அப்படிலாம் பண்ணி விடுவான் ஆத்துலயும் ரொம்ப கடுமையா கோவிச்சுப்பாள் அதுவும் தப்பு வீட்டுல இருக்கிறவாளும் உனக்கு பிடிச்சி இது மாதிரி ஏதாவது கோபதாபம் வர முடியாதுன்னு சொல்லுவாள்னே அவ அவளுக்கு இருக்கிற கஷ்டதாபத்துல அப்படிலாம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதான் ஈஸ்வரன் அனுகிரகம் வைத்து கொடுத்து நம்ம சாமர்த்தியத்தினால மட்டும் சரியா அழிக்கப்பட முடியாது அதுக்கு நாம் தெய்வத்தை நல்லா உபாசிக்கணும் பஜிக்கணும் குழந்தைகள்லாம் நல்லா இருந்தது நாம் பண்ற எல்லாம் குழந்தைய போய் ரட்சிக்கும் பகவானே பகவன் நாம கீர்த்தனம் ஆலயங்கள்ல தரிசனம் அப்படின்னு கலியில இதெல்லாம் பெரிய பயாபகாங்கிறாள் தீர்த்த யாத்திரா பயாபகா ஆமா புண்ணிய தீர்த்தங்களும் ஸ்நானங்களும் பண்ணி ஆலயங்களில் தரிசனம் பண்ணினா ஏதாவது பெரிய மகாபயம் மேல வரப்போறதெல்லாம் நிறுத்தி பண்ணுவார் அதான் தெரியாமலா ராஜாக்கள்லாம் தீர்த்த யாத்திரை பண்ணிருக்காள் அவன் எத்தனை ராஜா நகங்கிறாள் ராஜாக்கள்லாம் பண்ணியிருக்காளா பஸ் ஸ்டாண்ட் அடியில இருக்கிற ஹனுமானுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ண போறாள் சாயங்காலம் ஆறரை மணிக்கு எல்லாரும் தரிசனத்துக்கு வரணும் ரொம்ப பிரத்யட்சம்னு சொல்றாள் எல்லாரும் ஹனுமாரே நான் எடுத்துட்டு கேட்டிருக்கேன் அந்த அனுமாருக்கு என்ன இன்னொரு அனும ரெண்டு அனுமா இருக்காரு நேற்று யாரோ சொன்னாலும் இருக்கா பஸ் ஸ்டாண்டுன்னு இந்த விசேஷம் சொல்ல சொன்னேன் விசேஷமே வியாபாரத்துக்கம்னே அவன் கருப்பும் சிவப்புமா ரெண்டு பேர் போவாதோ கருப்பா போறாரே அவர் எங்க வாருங்கன்னு கூப்பிடுறது இதுக்கான ஷேப்பா போறவரை வராம இருக்கிறதுக்காக இதெல்லாம் தர்க்கத்துல நிர்வத்தனம் பண்ணி கொடுத்துருக்காரு கருப்பா போறவரை இங்க வாருங்கன்னு கூப்பிட்டா ஷேப்பா போறவரும் வரலாம் அவரை ஏன் வந்தேன்னு கேட்கக்கூடாது நீர் என்ன வரவாண்டாம்னு சொல்லிடுவோம் கேட்கலாம் அவர் தர்க்க ரீதியா பின்ன இப்படி சொன்னாக்கே வரலாம் கருப்பா போறவர் ஒண்டிதான் வர வேண்டும் சொன்னாக்க அவர் வரக்கூடாது இவ்வளவு தர்க்கத்துல ஏகம் பிராமணமானையா அதனாக இன்னுத்தர அழிச்சு வரக்கூடாதுன்னு அர்த்தம் அவன் பிராமணமானையா அல்லது மனுஷமானையான்னு சொன்னா ஒருத்தர இன்னுத்தர சேர்ந்து வரலாம் மனுஷங்கிற போதே ஏகவச்சனம் இருக்குது இல்லை அதனால இன்னொருத்தர் அழிச்சு வரப்படாதுன்னு சொல்றதுக்குள்ள சக்தி அந்த ஏகவச்சனத்துக்கு கிடையாது அந்நிய நிஷேதத்துல அந்த ஏகத்துவ சங்கியோட கூடிய ஒரு சப்தம் இருக்கணும் அவன் ஏகம் அப்பதான் ஏகம் பிராமணமானியா இன்னொருத்தர் அழிச்சு வரப்படா ஏண்டா நான் உத்தரதான அழிச்சு சொன்னா இன்னொருத்தரையும் அழிச்சுன்னு கேட்கலாம் இப்படி இல்லாம போய் விமர்சனம் பண்ணி இந்த விசேஷனம் வந்து வியாவர்த்தகம் ஏதாவது இன்னும் தப்பான எண்ணங்கள் வராம இன்னும் அந்த கோவிலா இந்த கோவிலான்னு சந்தேகம் வருமோ இல்லையா ரொம்ப வரதர்னு எல்லாரும் சொல்றாள் அப்படிப்பட்ட மூர்த்திக்கு நாளைக்கு சாயங்காலம் அங்கே நடக்கும்போது அம்பாளுக்கு லட்சாத்தியனை ஆரம்பிச்சு நடக்கிறது சாந்தராய்க்கு ரொம்ப மங்களமா ரொம்ப நல்லா பண்றாள் ஸ்ரத்தையா நிச்சயம் இந்த கதையான உடனே கூட முடிஞ்சு வாழலாம் தரிசனத்துக்கு போலாம் இருக்கா கொஞ்சம் சீக்கிரமா கூட வச்சு போறேன் கதையை கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி லட்சார்த்தனையா இருந்தாக்க இன்னும் கொஞ்சம் சுருக்கம் நடத்துவேன் இது பாரதம் ஒருத்தர சமயமா இருக்கு அவன் இந்த ஜட்கா வண்டி ஓட்டின்னு வரவன் ஆத்து வாசல் வரும்போது வேகமா விடுவான் அது மாதிரி இருக்கு மகாபாரதம் இப்போ நிவாரிய சைன்யம் பாகுபியாம் இதம் வச்சனம் அப்ரவீது சுவாமி உடனே என்ன பண்ணினான் இந்த மாத்து விஷஞ்சாப்தவனுக்கு மாத்து மருந்து கொடுப்பது போல சுவாமி என்ன பண்ணினால் ஒரு மாத்து இருக்கு இந்த நாராயணாஸ்திரத்துக்கு என்னத்துக்கு எல்லாரும் பயந்து ஓடுறேன்னு கைனால எல்லாரையும் போய் தடுத்தாளாம் நிவாரிய சைன்யம் பாகுபியாம் இதம் வச்சனம் அப்ரவீது என்ன சொன்னால் இதுக்கு என்ன மாத்து தெரியுமா அந்த நாராயணாஸ்திரம் அப்படியே ஜலமா போடும் பண்ணி பண்ணேன் சுவாமி என்ன பண்ணணும்னு எல்லாருமா கத்தினாள் கையில இருக்கிற ஆயுதங்களை போட்டுட்டு தேர்ல இருக்கிறவங்களாம் கீழே இறங்கி நமஸ்காரம் பண்ணுங்க நாராயணாஸ்திரம் ஓடி போடும் நாளாம் சீக்கிரம் சத்ராணி மேல இருக்கக்கூடாது கீழறங்கி இறங்கி பண்ணும் ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டு விடணும் அஞ்சலி பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் பண்ணினா நாராயணாத்திரம் ஊரு புறப்பு போடும் நாளாம் சுவாமி சீக்கிரம் பாண்டவாளு கூட தெரியாதான் சீக்கிரம் எஸ்யதாணி உபாயம் இதிலே அதுக்கு மாத்து இதுதான் யோகம் என்றால் மாத்து உபாயம் என்ற அர்த்தம் யோக சன்னகனோபாய தியான சங்கதி யுக்திசு யோகங்கிற சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம்னே ஒரு சொன்னா சன்னகன உபாய தியான சங்கதி யுக்தி இத்தனை அர்த்தம் உண்டு இதை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமோ என்ன உங்க சம்ஸ்கிருதத்துல பல அர்த்தம்ங்கிறேன் என்ன பண்றதுங்கிற உங்க இங்கிலீஷ்ல இல்லையா என்ன பேங்க்னாக்க பணம் வச்சிருக்கிற இடத்தையும் சொல்றேன் ஆத்தங்கரையும் சொல்றேன் அது உங்க இதுல இல்லையோ அதனால பேங்க் போயிருக்கா பேங்க் போயிருக்கா எங்க ஆட்டுக்காரன்னா எங்க என்னாக்க சமீப வர போயிருக்கா शस्त्राणि आहेभ्यश्चावरोहत एष योगो एष योगोत्रविहितः प्रतिघाते महात्मघाते महात्मनास्तति प्रतिघातमिति പ്രതിഘാതത്തിന് ഉപായം ഇത് ആഹിനാലെ എല്ലാരും കീഴറങ്ങോ തേര വിട്ട് देवमे तन्नवो हन्या இங்கிலீஷ் தெரியல அதனால நான் என்னவோ சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கா அவன் மெட்ராஸா இருந்தா அதுக்கு அவெல்லாம் கையை பிடிச்சிருப்பா தெரிஞ்சிருக்கிறதே போறோம் அதுக்கு மேல தெரியவாங்க நிராயுதா അഭിഷത്തെ വിട്ടുവിട്ട് അഞ്ജലി പൊന്നിവിട്ട് നമസ്കാരം പൊന്നിവിട്ടാ അത് അനുഗ്രഹം പൊന്നിട്ട് പോകും കൊടുക്കല്ല അവിടെ പൊണ്ണും പോകുന്ന സ്വന്നാളാം സ്വാമി सर्वे समुत्सृष्टुम् மனோபிக் கரணேன மனோபிக் கரணேன உடனே எல்லாத்தையும் விட்டு தீர்மானம் பண்ணி ஆயுதங்கள் எல்லாம் அறிஞ்சு எல்லாரும் தேதியான குதிரை மேலேருந்து கீழே குதிச்சானான் உடனே அஞ்சலியும் பண்ண ஆரம்பிச்சுட்டான் எல்லாரும் அஞ்சலியும் മണി நமஸ்காரம் മണിനാൾ ഭീമസേനോബ്രവീദ്രാജൻ ഇതം സംഹർഷയൻ ഇതം സംഹർഷയൻ വച ഭീമൻ തേരിൽ ഇരിക്കാൻ വില്ലയും കഥയും കയ്യിൽ വെച്ചിട്ടുണ്ട് എല്ലാരെയും என்னத்து கீழறங்கிறேள் ஆயுதத்துடுங்கிறேள் நாராயணாஸ்திரத்தோட நான் போடுறேன் சண்டைங்கிறான் நாராயணாஸ்திரம் ஒரேடியா ஜெகத்தெல்லாம் சீரிக்கிண்டு வருது ஞானதோடு சண்டை போடுறேன் கீழறங்கப்படாது கீழறங்கிறது சத்தியனுக்கு அவமானம் ஆயுத்த விடுவது கதஞ்சன சத்ராணி எந்த காரணமா இருக்கட்டும் உயிர் போனாலும் போகட்டும் ஆயுதத்தை கீழே விடப்படாது சேர விட்டு கீழே இறங்கப்படாது என்னத்துக்கு அரங்கிறதுன்னு கேட்டான் பீமன் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருங்க குருக்களும் பாண்டவர்களும் நான் உண்டியாக இருந்து சண்டை போடுறேன் நாராயணாஸ்திரத்தோட நானாம் பீமன் நன்யசியம் காண்டிவம் ஏ அர்ஜுனா அர்ஜுனான்னு கூப்பிட்டான் பீமன் காண்டிவத்தை கீழே வச்சுடாதே வச்சுடாதேன்னு கத்தினானாம் நீ தேர்ல இரு உன்னை இருச்சா நான் பாத்துக்கிறேங்கிறானா நாம இவன் வந்து நின்னா பெரிய காம்பவுண்ட் வால் எடுத்தா போல் நான் வந்து நிக்கிறேங்கிறானாம் நைர்மல்யம் பாதைஷ்யதி உன்னுடைய கீர்த்தியானது போயிடும் சந்திரனுக்கு எப்படி களங்கமானது இருக்கோ அது மாதிரி உனக்கு உன்னுடைய கீர்த்தியில ஒரு களங்கம் வந்துவிடும் நீ ஆயுதத்தை கீழ விடப்படாது காண்டிவத்தேன்னு கத்தினானாம் பீமன் அர்ஜுனன் கூப்பிட்டான் அண்ணான் கூப்பிட்டாள் பீமனே நான் வந்து சில சில இடங்கள்ல காண்டிவத்தை கீழே வச்சுட்டு அஞ்சலி பண்றது வழக்கம் ஆகினாலே அதுல சொல்றது நாராயணாஸ்திரம் நானா சத்தியம் தெரியுமா நாராயணாஸ்திரத்தை இன்னொரு பண்ணணும்னு भीमनारायणास्ते मे ओषु च ब्राह्मणेषु च ब्राह्मणेषु च एतेषु गाण्डितेषु गाण्डिवम् यस्यम् ஏதத்ரதமுத்தகம் என்னுடைய விரதமாக்கம் ஊரிடத்துல நான் காண்டிவத்தை கீழே வச்சு நமஸ்காரம் பண்ணுவது வழக்கம் எங்கெங்க தெரியுமா பீம நாராயணாஸ்திரேமே நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினா அப்போ மனுஷன் தனக்கு பலம் இருக்குன்னு காட்டப்படாதான் அந்த இடத்துல அது பகவன் மந்திரம் அஷ்டாட்சர மகாமந்திரத்தால பிரயோகம் பண்ணது அங்க போய் சண்டை போடப்படாதா இன்னொரு பசுமாடு ஒரு ஆயிரம் பசுமாடு வந்து ஒரு காலை சீடுகின்னு வரும் காந்தியம் கையில் இருக்குன்னு அடிக்கலாமோ அடிக்கக்கூடாது ஏன் நம்ம கையில பெட்ரோல் இருக்குன்னா பசுமாடு வருது ஒரு முட்டவே வந்தது உடனே பெட்ரோல் மேல விட்டு விடுறதா மேல விடக்கூடாது இவன் கையில காண்டிவம் இருக்குன்னு உடனே வச்சு உட்காரம் என்ன பண்ணணும் காண்டிவத்தை கீழே வச்சுக்கிட்டு அதே மாதிரி வேத வித்துக்களான ஜானிகளத்திலையும் காண்டிவத்தை நான் உபயோகப்படுத்துவதில்லை பீமநாராயணாஸ்திரேமே பிராமணேஷு காண்டிவம் யசியம் விரதமுத்தகம் இது சிறந்த விரதம் இது அப்படி ஒரு விரதமாக்கம் எனக்கு நானாம் அர்ஜுனன் விவர்தமானமாலோர்தமானமாலம் அந்த அஸ்திரம் என்னாச்சு ஒரு ஒரு மயில் கணக்கா வளர ஆரம்பிச்சுட்டு இருக்கான் அக்னிய ஒரே அடியா ஆகாசத்திலிருந்து குட்டிக்கிண்டு விவர்தமானமாலட்சிய சதஸ்திரம் பீம விக்கிரமம் பாண்டு சைன்யமிருதே பீமம் பாண்டு சைன்யமிருதே பீமம் மகத்பயமாவிஷதி அர்ஜுனாதிகள்லாம் கீழே காண்டி வத்த வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டாள் பாண்டு சைன்யத்துங்கிட்ட எல்லாம் போகல இது சைன்யத்துங்கிட்ட போகல கீழே வச்சவாள் கீழே இறங்கி நமஸ்காரம் பண்ணவாள்கிட்ட போகல பீம பீமனிடத்துல அத்தனையும் சேர்ந்து ஒரு பெரிய மலையாத்தி இவன் தலையில விழ வந்து இவன் தேரில் இருக்கிறவன் தலையிலே சதஸ்திரவீரியம் விபுலம் சதஸ்திரவீரியம் விபுலம் பீமனுடைய தலையில வந்து மலை மாதிரி இந்த தீயானது வந்து விழுந்துதான் சதஸ்திரவீரியம் விபுலம் பீமமூர்தன்யபாதயது பீமனுடைய தலையில வந்து விழுந்துதான் அந்த அஸ்திரமானது பீமசேன அப்படியே கவர் பண்ணிவிட்டான் ஒரே தீக்குள்ள ஆண்டு விட்டான் புடம் வச்ச மருந்து மாதிரி பீமசேனம் சமாகீர்ணம் உடனே அர்ஜுனன் என்ன பண்ணினான்